சரவண புகசண்முகர் திரகான உலக சிவசூத சிவய தபமென புறவனருள் மணியே வீரை கொடு அபயமிடு குரல் அறியாயோ அபய அபயமிடு குரல் அறியாயோ அபய அபயமிடு குரல் அறியாயோ திமிர எழுகடல் உலகம் பொறிப்பட திசைகள் பொடிப்பட சூர சிகர முடியோட புவியில் விட உயிர் திரைக்குள் நமக்கொருமாயின் வீரா அபயம் குரல் அறியாயோ அபயமிழு குரல் அறியாயோ நமனை உயிர் கொடும் மழலின் திரை கடல் நபிக்குள் சரகிர குருநாத சரிதற் குருமறை வருவி அவ தரு நவிலும் வரை புகழ்